இரு பொன்னின் சொல் பொண்ணு சொல் ரொம்ப அருமையா இருக்குது அது நீங்க இன்னைக்கான நல்ல வேலையா இந்த உண்டு நமக்கு அர்த்தயாமத்துல பெருமானி பெருமாட்டியை அந்த பெருமானுடைய அந்த இருக்கையில கொண்டு வைத்து கொஞ்சம் பால் நிமித்தியம் பண்ணிட்டு அந்த சிவாச்சாரியார் அப்படி அப்படியே லேசம் அப்படி ஆட்டி விடுவார் அப்ப மூர்த்திகள் போதாமூர்த்தி இருந்தாங்கன்னா அருமையா அந்த பாட்டை பாடுவார் பொன்னோசல் அந்த ஆறாமோங்கும் போது கருத்து கருத்து வகையில அப்படியே அந்த அந்த கண்ணுல ஆடணும் அது நீராம்புரியில அது உறக்கத்துக்கு சரியான ஆகும் அத்தியானம் பாத்தீங்களா அருமையா இருக்குது ஏண்டி நம்ம எல்லாம் பொன்னூசல் ஆடுவோமா அப்படின்னு வாங்கி போவோம் அப்படின்னு போனா இது எங்க பாடினது உத்தர கோஷமங்கையில் பாடியது என்று இருக்கு ஏன்னா பல பாட்டுல உத்தர கோஷமங்கை வருகிறது அதனால் உத்தர கோஷமங்கையில் பாடியது என்று சொல்றோம் அருட்சுத்தி என்று போனார் என்ன அருள் என்ற என்றா சுத்தி சுத்தின்னு தூய்மைன்னு அர்த்தம் எங்க கழகத்திலயா இருக்கலாம் என்ன பண்றது அதனால ஏன்னா உத்தரகோசம் அங்க வராத இடம் இருக்குல்ல இங்க இருக்குது தலைப்புல இருக்குது இங்க பாட்டுல பாட்டுல வருகின்ற பொழுது ஏழாவது பாட்டுல என்ன இருக்குது அது இங்க எல்லா பாட்டுலயும் இருக்குது உத்தரகோசம் அங்க இல்லை எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க இடைமருது பாடின்னு ரெண்டாவது ரெண்டாவது பாட்டுல வருது ஆனா உத்தர கோஷம் இங்க வருது இடைமருது பாடி அல்லவா பின்னால பார்ப்போம் அவருடைய இதுங்கிறதுக்கு சொல்லுவதற்கு ஏற்ப பார்ப்போம் ஆகவே அருள் சுத்தி அருள் சுத்தின்னா பெருமானுடைய அருளானது உள்ளத்துல வந்துட்டதுன்னா சுத்தி தூய்மை ஆயிடும் ஆன்மா தூய்மை ஆயிடும் என்ன தூய்மை இந்த பிறவி அல்லது இந்த மாதிரி பிறவிக்கு ஏதுவான செயல்களிலேயே தலைப்படுதல் ஆகிய அந்த தீமையை விடுத்து அருளியே தலைக்கும் அல்லவா அப்ப அந்த அருள்னாலே இந்த ஆயு ஆன்மா தூய்மையாகும் அல்ல அப்படிப்பட்டது அப்புறம் மேல போலாம் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக மூர்த்தியில் இருந்த பாட சொல்லலாம் <laughs> மூர்த்தியில் இருந்த பாட சொல்லலாம் சீரார் பவளம் கால் அது முத்தம் கயிறாக அந்த ஊஞ்சல் எப்படி செஞ்சிருக்கிறான் நான்கு காலம் பவளத்தினால செஞ்சிருக்கிறான் பவளம்னா அந்த இது பெரிய இது என்ன அந்த முத்து பவளம் அந்த பவளம் சரிங்களா ஆமா நவரத்த நவரத்தனங்கள் இருக்கு அதுல உண்டாக இருக்கிற அதுல அதுதான் அந்த நாலு பக்கமும் அது பளிச்சுன்னு அப்படியே மின்னுமா பவளம் மாதிரி செக்கச்சுவையன்னு இருக்கான் அது எப்படி இருக்கான் சீரார் பவளங்கால் பவளமும் எங்கேயாவது கிடைச்சது சும்மா அது ஒரு செல் திமுல வந்த டிபியில வந்த அப்படி இல்லை நல்லா அப்பதான் தோன்றணும் பவனம் இதெல்லாம் எங்க தோன்றும்னா கடல்ல தோன்றும் கடல்ல எப்படி தோன்றும் ஆமா மழை நீர் பெய்கிறது தோன்றும் இல்லைங்களா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழுதி தானல்காது ஒரு திருக்குறள் இரண்டாவது இரண்டாவது தலைப்பு வான் சிறப்புல பேசுறேன் ஏன் மழை பெய்யலன்னா பெரிய கடல் கூட வங்காள விரிகுடா அருவக்கடல் தென் இந்து மகாசம்சம் சொல்லியே அது கூட தன் நீர்மை குன்றும் நெடுங்கடலும் மழை பெய்யலன்னா என்ன மழை பெய்யல நமக்கு வயலுக்கு கீழுக்கு அல்லது குளத்து உரத்துக்கு வேணா கஷ்டம் ஏனார் இல்ல கடலுக்கும் தான் கிடையாது கடலுடைய தண்ணீர் குறைவதல்ல தன் நீர்மை குறையும் அந்த நீர் என்பதற்கும் நீர்மை என்பதற்கு வேற்றுமை உண்டு நீர்னா அந்த தண்ணி தான் நீர்மைன்னா கடலினுடைய தன்மை தன்மைன்னு அர்த்தம் நீர்மை என்றால் தன்மை நீர் என்றால் தண்ணி அவ்வளவுதான் அருமையான தமிழ் சொற்கள் அப்ப திருவிழா என்ன சொன்னா நெடுங்கடலும் தண்ணீர் குண்டுங்கள மூணு சுழி போடல தன் நீர்மை ரெண்டு சுழி என்ன போட்டிருக்கோம் தன்னுடைய தன்மை குன்றும் எது இல்லைன்னா மழை பெய்யாவிட்டால் என்ன போடுகிற முண்டங்கள் ஒரே எழுதிச்சுன்னா நெடுகடலும் தண்ணீர்மை தண்ணீர் கண்டு நீர்மையானது குண்டும் குண்டும் தளிந்தள்ளி தளிந்தள்ளி தானல்காத ஆகிவிடும் இது ஒரே ஏண்டா உடறதுன்னு அர்த்தம் பரிமேலகர் தன் நீர்மை குன்றும் தன் நீர்மையாவது எது தன் நீர்மையாவது எது அதனுடைய தன்மை என்ன என்ன தன் நீர்மை நீர்மை குண்டலாவது இந்த பவழம் முத்து முதலியான தோன்றாமையும் கடல் வாழ் உயிர்கள் வாழாமையும் ஆம் இந்த கடல் தன்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த நான் உப்பு தண்ணி தானே அது வெப்பமா வேலை இருக்கும் இந்த மழை இடையே பெய்யறதுனால அங்க இருக்கிற மீனோ மற்ற மற்ற மற்ற அந்த கடல் வாழ பொருள்கள் ஆமையோ எல்லாம் வாழ முடியுது நீங்க மழையே பெய்து வச்சுங்க அந்த உப்பு சூட்டுல செத்தே போடும் நீர் வாழ் உயிர்கள் வாழாமையும் ஆம் இன்னொன்னு என்ன முத்து முதலியன தோன்றாமையும் அந்த கடல்ல தான் முத்துக்கள் பழமெல்லாம் தோன்றுமா அது தோன்றாதான் அப்ப மழை பெய்யலன்னா மணி முதலியன தோன்றாமையும் நீர் வாழ் முதலியல் உயிர்கள் வாழாமையும் ஆம் சிங்கமல் எழுதுனா அப்படியானா வாழ் உயிர்கள் வாழாமைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பம் உப்பு தண்ணி வைப்போம் இந்த முத்து முதலியன தோன்றாமே பழைய உரை அசவர்த்தினர் என்னன்னு கேட்டா ஐப்பசி மாதத்துல இந்த திதியில இந்த நேரத்துல மழை பெய்தால் முத்துக்கள் தோன்றும் இந்த நேரத்துல பெய்தால் பவழம் தோன்றும் அப்படி பெய்யலன்னா அந்த முத்துக்கள் பவழம் தோன்றாங்க தமிழனுடைய அறிவு எவ்வளவு அறிவுங்கிறது இதெல்லாம் பார்க்கணும் சாமி நீங்க இங்க இருக்குது திருக்குறள் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அந்த நடி தடிந்தடிலி தானல்காதாகிவிடு ஒரே எழுதியிருக்கிறாங்க ஆமா நீங்க அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் அந்த சுவாதி நட்சத்திரத்திலேயே கடல் தண்ணீர்ல மழை பெய்ஞ்சிருந்தா இந்த ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் நீங்க இருக்கிறத படிக்கிறதுக்கு இந்த முண்டங்கள் மாட்டேங்கிறானே எனக்கு வருத்தம் தான் வருத்தம் தான் அப்படி எழுதுறதுக்கு எவ்வளவு நாளா இருக்கணும் எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கணும் உனக்கு அல்லது எத்தனை பரதரோட அவன் இருக்கணும் யாரு பரதரோட ஐயா நீங்க எல்லாம் எத்தனை ஆண்டா மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் தலைமுறை தலைமுறையா பிடிச்சிட்டு இருக்கேன் ஐயா அந்த முத்து எப்ப இருக்கும் என்று யார கேட்கணும் எங்க போடுகிற வார்த்தையை கேட்கக்கூடாது அதுக்குரியவர் அவங்க தான் ஏன் அங்கேயே பழகிறாரு மீனவர்களை கேட்கணும் அதான் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு பிஏஎம்ஏ படிச்சவன தான் கேட்கணும்ல அந்த முண்டத்துக்கு கொஞ்சம் தான் தெரியும் பிஏஎம்ஏ அம்மா எம்ஏ எம்ஏனால எம்ஏன்னு சொல்றதுல இப்பெல்லாம் மே அப்படிங்கிறது ஏன் அவ்வளவு கிழவா போட்டுதான் அர்த்தம் அதெல்லாம் மே அப்படின்னு இப்படி போட்டுது அதனால நீங்க யார் யார் என்னென்ன துறையில தெரிஞ்சவங்களோ அந்த துறையில தவிர நீங்க சும்மா எங்களை போய் எங்க பருமையில ஒரே கேட்டீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு தெரியும் அவ்வளவுதான் நான் கடலையே கூட பார்க்காம இருப்போமே நெடுங்கடலும் தண்ணீர் மிகணும்னு போய்கிட்டு இருப்போமே அதனால இப்படி எல்லாம் அதனால பாத்தீங்களா அந்த முத்து முத்துமகின பிறவாமியுமாம் எழுதினான் சுவாமி என்ன பண்றது சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக இப்ப ஊஞ்சலுடைய கால் நல்ல பவளத்தினால் ஆக்கப்பட்டது நல்ல சீரார் பவளம் நம்ம அருமையான பவளத்துல பவளத்தில் பவளம் நீ அது சொன்ன வழங்காதுன்னா ஒரிஜினல் ஆமா ஒரிஜினல் பாடம் டூப்ளிகேட் அல்லன்னு சொன்னா தான் அந்த சீராறுன்னு விளங்குது இந்த சீர் ஆறுங்கிறது அருமையான தமிழ் அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரிஜினல்ங்கிற ஆங்கில சொல் சொன்னா விளங்குது தமிழனுக்கு அப்படிப்பட்ட அருமையான அந்த பவளம் கொண்டு கால் இனி அந்த ஊஞ்சலை கட்டிருக்கிற அந்த கயிறு என்னன்னாரு நம்ம மாதிரி இருக்கிற இந்த கயிறு அந்த கயிறெல்லாம் இல்லவா அதுவா நூல் கயிறுலாம் இல்லைங்கிற முத்தம் கயிறாக நல்ல நாள் ஆக்கப்பட்ட அந்த அப்படியே ஒரு நீண்ட கம்பி அந்த அந்த அந்த இதை தூங்க விடப்பட்டிருக்கு கயிறாக தாராத்து ஏறாரும் பொற்பலகை பாருங்க இப்போ கயிறு தெரியுது ஊஞ்சல் தெரியுது அம்மா வந்து உட்கார போற அந்த அடிப்பகுதி என்னன்னாரு அது என்னது பலகை பொற்பலகை அழகு புரிந்திருக்கும்படியான பொன்னால் செய்யப்பட்ட பலகை அப்ப பொண்ணு நிறம் முத்து முத்து வெள்ளையா இருக்கும் பொண்ணு கொஞ்சம் மஞ்சள் நிறமா இருக்கும் பவளம் செக்கச்செவின்னு இருக்கும் அடாடா மூவண்ணம் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனினாரே இவ் ஊஞ்சல் எவ்வண்ணம் இவ்வண்ணம் இப்படி எல்லாம் சுவைக்கலாமே ஊஞ்சல் எவ்வண்ணும் இவ்வண்ணும் நல்ல சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பரகை ஏறி இனிதமந்து அப்ப இந்த பொங்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் டாட்டா பிர்லா அவளுடைய பொங்கல் ஆமா இந்த பறவைகள் ஏறி இந்த ஊஞ்சல் ஏதோ ஒரு சின்ன ஊஞ்சல் யாரும் கைத்தல் கட்டில இருக்கு அதை போய் ஆடிட்டு அவ்வளவுதான் மேலும் ஊஞ்சல் ஏது இப்ப நமக்கு எல்லாம் கூடுமான வரைக்கும் ஊஞ்சல் பொருட்காட்சியில பார்க்க வேண்டியது அப்படி அப்படி போட்டு அந்த காலத்துல நல்ல செல்ல அதனால அவங்க வீட்லயும் பார்த்தாங்க இப்ப நம்ம பொருட்காட்சியில பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு என்ன பண்ணுவான் பார்த்துட்டு ஐசி அல்லவா இதான் ஊஞ்சலா என்று கேட்டு வருவா நம்ம ஆளு அதனால இங்க திருவாசகத்தினாலும் பாருங்க வேற எல்லாம் பார்க்கலாம் ஏறாரும் பொற்பரகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை இது முன்னிரண்டடி அந்த பாப்பாவுக்கு இருக்கிற ஊஞ்சல் வர்ணனை இது இவருடைய தன்னுடைய அனுபவம் எனக்கு என்ன தந்தாங்கன்னா நாராயணம் அறியா பெருமாளும் அறிய முடியாத நாள் மலர்த்தாள் அப்படின்னா நாள் மலர்ங்கிறது மூணு சொல்லி அந்த நாள் மலர்னு தான் அண்டலர்ந்த மலர் அப்பொழுது அளந்த அப்பொழுது செந்தாம் செந்தாமரையினை வென்றதம்மா யாரு கொம்பன் கொம்பர் கொம்பர் கொம்பர்ல அப்ப அப்பொழுது நடந்த சிந்தாமரை அதான் அந்த நாள் மலர்த்தான்னா அப்பொழுது நடந்தது அதான் நாள் மலர்த்தாள் அப்பொழுது அளந்த சந்தாமரை போல இருக்குமா அவருடைய திருவடி யார் பெருமானுடைய திருவடி அந்த திருவடி அடியனுக்கு இதுவரைக்கும் ஊர் என்னன்னா திருப்பெருந்துறைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் மாண்புமிக அமைச்சரா வந்த போது மதுரைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப சுவாமி அடியை நீங்க தங்களுக்கு என்ன ஊரோ அப்படின்னு பெருமான் திருவடிதான் அடியனுக்கு ஊரு நாராயணன் ஐயா நாள்மாலத்தாள் நாயடியேற்கு இந்த நாய் போன்ற மிகச்சிறந்த கீழிருக்கவன் எனக்கு ஊராக தந்தருளும் போஸ்ட்மேன் வந்துட்ட சுவாமி உங்க மூவர் என்னவோ அப்படின்னு கேட்ட அடியேனுக்கு முன்னே மணிவாசகன் போட்டு திருப்பெருந்துறைன்னு போட்டா தானா வரும் அப்புறம் மாண்புமிகு ஆன போது மாண்புமிகு மதுரைன்னு போட்டா வரும் இப்பொழுது அடியனுக்கு எது பெருமான் திருவடி என்று போட்டா தானா வரும் அப்ப பெருமான் திருவடியை போடும்படியான முகவரி உடையவர்கள் இருந்தாங்க பெருமான் திருவடி அறிஞ்சு இருக்கிற போஸ்ட்மேன் இருந்தான் <laughs> இதெல்லாம் விளையாட்டு ஆமா அவன் பெருமான் திருவடி பண்ணோட இது எங்க எங்க போஸ்ட் பண்ணி கிழிச்சு போடாட்டாளா அப்படி இல்லாம பெருமான் அப்போ போஸ்ட்மேன் முதற்கொண்டு பெருமான் திருவடி செஞ்சிருக்காங்க அப்பதான் அவருக்கு தவறாம அந்த இது கூறியெல்லாம் இப்ப இல்லாத காலம் அதனால ஊராக தந்தருளும் அவனுடைய திருவடியே அடியவன் எழுந்து இருக்கும்படியான ஊராக தந்தருளும் ஐயா அப்படிப்பட்ட பெருமான் என்பவரியா உத்தர கோசமங்கை உத்தர கோசமங்கையில் இருக்கார் அங்கே எப்படி இருப்பார் கோன் தங்கு உத்தரமன் ஓசமங்கை கோன் உத்தர கோஷமங்கைக்கு தலைவனாக இருக்கின்ற பெருமான் ஆமா உத்தர கோசமங்கை ஆராமுதின் அருள்பாளியினை பாடி அப்போ நோக்கமாடாமோ அருமையான சொல்லுகளாம் பாருங்க உரை மாண்ட உள்ளொளி உத்தமன் உரை மாண்ட உள்ளொளி உரை மாண்டன அமுதா இருக்குமா அவன் திருவடி அது அருள் திருவடி அந்த அருள்தாள் இணை பாடி ரொம்ப அருமை ஒரு திருவடி பரப்பாதுப்பா ரெண்டு திருவடியும் அந்த ரெண்டு திருவடிகளும் தான் எனக்கு அப்படி அருள் தாள் இணை பாடி போரார்வேல் வேல் இதான் அந்த பெண்கள் சொல்லுது என்னம்மா உங்க கண்ணெல்லாம் எப்படி இருக்குது நல்ல போர் தொழில் இருக்கும்போது வேல் இருக்கு அது எப்படி கூர்மையா இருக்குமோ அது போல அந்த கண்ணானது கூர்மையா இருக்கான் அந்த போரார்வேல் கண்மடவி பொன்னு செல் ஆடாமும் இந்த பாட்டை படிச்சாலே உண்மையா நாமே இந்த மூஞ்சில அப்படி ஆற்ற மாதிரி அருமையான பாட்டு இதை ஓதாமத்தில் அவர் இருந்து படிச்சு சொன்னா அருமையான அதுக்காக முற்றோதல் எப்படி வச்சாங்கன்னு கேட்டா தருமபுர தான் நம்ம வச்சாங்க சன்னிதானம் தான் எங்களை அந்த மாதிரி பட்டு வேற யாரும் முற்றோதல்னா ஒரு ஊருக்கு போறது காலையில உட்காந்து சிவபுராணிக்கு படிங்க கீழ்த்தேர் வழியும் படிக்கிறேன் அதை படிச்சுட்டு மத்தியானம் என்ன ஒண்ணு நீ என்ன எடுத்துட்டு வந்தீங்க நான் புழுவாதரை நீங்க ரெண்டு இட்லி வச்சு மக்குங்க வந்துருங்க அதான் முட்டுவதர் அப்படிங்க சன்னிதானம் தான் அது என்னமோ இது அடியனுக்கு அந்த பணியை கொடுத்து எண்பத்தி எட்டுல ஓய்வு பெறேன்னா எண்பத்தி ஏழுலயே அடுத்த ஆண்டு இங்க வந்துருங்கய்யா தரப்படுத்துக்கணும் இவங்க வேணாங்கிறாங்க அவங்க வாங்குறாங்க நான் அப்புறம் இங்க மந்தமா தான் இருக்கிறேன் போ நல்ல பொண்ணும் ஆடாமோ தருமபுரம் திருப்பணம் தானமா என்ன பண்றது ரெண்டு பேரும் எல்லாம் நமக்கு அதனால அப்படி சொல்லும் போது முற்றோதல் பண்ணணியா என்று சொல்லிட்டு முற்றோதல் எப்படி பண்ணும்னா ஓதுவா மூர்த்திகள் அந்த பாடலை பண்ணோடு படிக்கணும் அதன் பிறகு அதற்கு நீங்கள் பொருள் சொல்லணும் அப்ப திருமுறைக்கு ரெண்டு முக்கியம் ஒன்று பஞ்சமந்த பாடல் ஆமா பண்ணுன்ற இசை பாடல் அதனால பண்ணோடு பாடணும் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து பெரிய பொருள் தெரியும் அப்படி செய்வதாய முற்றுவதல் அப்படித்தான் செய்யறதுனால திருச்சிராப்பள்ளியில முதல்ல தொடங்கி ஏழரை ஆண்டு ஆச்சு உங்களுக்கு அந்த முற்றோதல் அப்படிதான் சவுத் ஆர்காடு மாவட்டம் இப்ப ஆட்சி முடிக்க போறாங்க நான்கு நான்கு மாதம் இருக்கு இது வந்து நூத்தி முப்பத்தி ஆறா நூத்தி நூத்தி பதினாறு ஆச்சு நூத்தி பதினாறு பன்னெண்டாளுக்கு வந்து நாலு மாதம் இருக்கு பைத்து பன்னெண்டு நூத்தி இருபது பத்தாண்டு ஆச்சு பத்துடைரீசன் பட அடியீர் பாங்குடை இப்ப நம்ம அந்த மூன்று நாள் வச்சிருக்கிறோம் ஆகவேதான் அந்த பண்ணோடவும் பொருளோடவும் படிக்கணும் அது ரொம்ப அருமைப்பாடும் அதனால மூன்றங்கிலங்கு நயனத்தன் எல்லாருக்கும் ரெண்டு கண்ணுதான் நம்ம பெருமானுக்கு தான் மூன்று கண் இல்லைங்களா மூன்றங்கு அங்கு இலங்கு நயனத்தன் மூவாத பாந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் மூவாத பாந்தங்கு தேவர்களும் அது என்ன மூவாதன்னா இறக்காதன்னு அர்த்தம் இறக்காத தேவர்கள் சொல்றாங்களே தான் அவங்களும் எத்தனையோ பேர் தான் இறந்து போறாங்களே என்று கேட்டா நம்ம விட அதிக ஆண்டு வாழ்றவங்க அவ்வளவுதான் நாமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நூறு ஆண்டு காலம் வாழ்க நம்ம அவ்வளவுதான் நோய் நொடி இல்லாமல் வாழ்க தானே அதான் பேரல்லை நமக்கு அதுக்கு மேல இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப குறைவு தான் அவங்க அப்படி இல்லை <laughs> அவங்க வந்து நம்ம விட ஒரு பத்து பண்ணுக்கு பதினஞ்சு மடங்கு அந்த தேவர்களா இருப்பாங்க அதனால நம்ம விட அதிகமாக ஆண்டு ஆண்டு வகிப்போங்க அவ்வளவுதான் ஆனா அவர்களும் ஒரு காலத்துல இறந்து போறவங்க செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனமால செய்து பொண்ணு செங்கீரை ஆடியருளி யாரு குரல் சுவாமி செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவால செங்கீரை ஆடியருளி அடாடாடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எனவே இங்கே மூவாத தேவர்கள்னு சொல்லுகிறாருன்னு கேட்டா மனித எல்லைக்கு மேற்பட்ட அந்த வாழ்நாள் உடையவர்கள் அவ்வளவுதானே தவிர அவங்களும் ஒரு காலத்துல இறப்புவங்க தான் அல்லவா மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் அவர்களாம் கூட காண முடியாத மலர் போன்ற திருவடிகள் அதை தேன் தங்கி தித்தித்து அமுதூரித்தான் தெளிந்து அங்கு ஆமா ஊந்தங்கி நின்றொருக்கும் உத்தர கோஷமங்கை பாருங்கள் தேன் தங்கி தேனா இன்னமுதவுமாயின்னு சொன்னாரு இங்க என்ன பண்ணாருனாரு திருவடியில தேன் வந்து எப்போ இருந்து உடனே வந்து வந்ததில்ல தங்கிட்டுதான் பார்த்துதான் தேன் நம்ம சுவை கடாமல் என்னைக்கு ஈ எல்லாம் முக்காம இருக்கணும்னா எங்க தங்கணும்னாரு பெருமான் திருவடியில பெஞ்சிருவோம் பாருங்க தேனுக்கு அவ்வளவு புத்தி தேனுக்கு அவ்வளவு புத்தி வேற எங்கேயாவது நம்ம வழிச்சு வாயில போட்டுக்குவோம் அல்லது அங்க இருக்கிற பூச்சி தின்னடும் இது அப்படி பாருங்க அதனால தேன் தங்கு மலரடிகள் என்றால் என்ன கேட்டா என்றுமே தேன் சொட்டும் திருவடி தேன் தங்கு தித்தித்து அமுது ஊரி தேன் தங்குனா தித்திக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நீ நினைக்கிற தேன் மாதிரி நம்ம தேன் மட்டும் இந்த திருப்பார்க்கடல்ல அமுதம் தோணிச்சு பாருங்க அது எவ்வளவு இனிப்பு தெரியாத இனிப்பு அந்த இனிப்பு இன்னைக்கு இந்த தேடி அப்ப தேன் தங்கு இதெல்லாம் என்ன அருமையா பாருங்க நின்று உருக்கும் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெடிந்து அங்கு ஊன் தங்கி நின்றுருக்கும் ஆங்கு ஆங்குன்னா எங்க அந்த நம்முடைய அந்த இதுக்குள்ள உடம்புக்குள்ள உண்டங்கி நின்று உருக்கும் எப்பவும் உடம்பிலேயே தங்கி இருக்குமாம் அந்த தேன் அப்படி தங்கியிருந்து நின்று உருக்கும் பிற பிற செயல்களில் செல்ல விட்டாது இதிலேயே உருக்கும் எதுல தன்னுடைய அந்த திருவடியிலேயே நிற்குமாறு செய்யுமா உத்தர கோசமங்கை கோன் உத்தரகோசமங்கைக்கு தலைவன் அவன் உத்தரகோசமங்கைக்கு தலைவனாயிருப்பவன் வேற எங்கே இருப்பானாரு தங்கு இடை மருது பாடி அருமை காலங்கள் தான் வச்சுங்க ஐயா இது எங்க ஊர்ல பாடி இருக்கலாம்னு கருதுறோம்னா வச்சுக்கப்பா இடை இடைமருது தேன் தங்கு இடை மருது பாடி குலமங்கை போன்று அங்கு அனனரை குலமங்கை போன்று அங்கு அனநடையீர் இந்த மயில் போல இருப்பாங்களாம் எது போல எப்படின்னா மயிலுக்கு எப்படி சொல்றதுன்னா சாயல் அந்த அந்த தோகையை விடிச்சு அப்படி பார்த்தோம்னா அதனுடைய பொலிவு ரொம்ப அழகா இருக்குமா அது போல பெண்கள் தன்னுடைய ஆடை அப்படியோ விரித்து அப்படி அந்த பொலிவுக்கு மயிலுக்கு சொல்லுவது நடைக்கு அன்னத்தை சொல்றது அண்ணம்னா அப்படி பார்த்து மெதுவா தான் கால் வைக்கும் அண்ணன் நடை அல்லவா வேகமாவே போக மாட்டாங்க இப்படி சாயலுக்கு அந்த மங்கி மயிலும் நடைக்கு அனமும் அனம்னா அன்னம்னு அர்த்தாங்க இடத்துல குலமங்கை போன்று அங்கு அனநடையீர் நீங்க அனநடை இருக்கும் போது எந்த எழுத்து நடுப்புற மறைஞ்சிருக்குது இன்னா அண்ணநடையீர் தூத்தல் விகாரம் ஏங்க செய்யுள்ள நீங்க அந்த அன் போட்டீங்கன்னா அது ஒரு அசையா போடும் செய்யுடைய அந்த இசையை கொன்றும் இதை நீங்க உரைநடைகள் எழுதும் போது நீங்க என்னென்ன விட்டுட்டீங்கன்னா தப்புன்னு அர்த்தம் செய்யுடாதலின் அது விகாரம் அந்த மயில் போன்ற சாயலையும் அன்னம் போன்ற நடையுடைய பெண்களே பொன்னூசல் ஆடாமோ திருவிடை மருவரை பாடி அப்படியே பெருமானையும் பாடி நீங்கள் ஆரப்பாடலாம் பாடலாம் அப்படின்னு முன்னேறும் ஆதியும் எல்லாம் முன் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் நினைக்கப்படுகின்ற நம்ம என்ன நினைப்போம் ஒன்னு ஆதி ஒன்னு அந்த ரெண்டுதான் நினைப்போம் அப்ப மனிதரால் நினைக்கப்படுகின்ற அந்த ஈரோ ஆதியோ ரெண்டும் இல்லாதவன் முன்னீரும் ஆதியும் எல்லாம் முனிவர் கூடாம் பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப எத்தனையோ பேர் பெருமான் திருவருள் வேண்டும் என்று காத்து கிடக்கிறாங்களாம் அப்படி இருக்க ஆனால் அவன் தன்னுடைய கருணையினாலே என்ன செய்தாராம் எனக்கு வந்து அது செய்தாராம் எப்படி செய்தார் தண்ணீர் எனக்கருணி அருமை அருமை அல்ல தண்ணீர் எனக்கருணி தான் அணிந்திருக்கிற திருநீட்டையே எனக்கும் கொடுத்தானாம் என்ன அப்படி அருமையான திருநீத்தை கொடுத்து தன்கருணை வெள்ளத்து தன் வெள்ளத்து அவருடைய கருணை ஆகிய பெரு வெள்ளத்துல மண்ணூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை அவன் கருணை வெள்ளத்திலேயே ஒரு ஒரு ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா அது உத்தர கோசமங்கலம் அவன் கருணை வெள்ளத்திலேயே தோய்ந்திருக்கும்படியான ஒரு ஊர் இருக்குமானால் அது எது மன்னூர மன்னும் மணி உத்தர கோசமங்கி மன்னூர்னா நிலை நிலையாக என்றும் இருக்கும்படியான உத்தர கோசமங்கியில மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி அந்த உத்தர கோசமங்கியில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் மாடியா இருக்குமா மூணாவது மாடி அஞ்சாவது மாடி ஏழாவது மாடி இருக்குமா அந்த மாடிகள் எப்படி இருக்குமா எப்படி இருக்குமா அது மின் ஏறு மாடம் இந்த முன்னா இந்த மேகம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாடியில ஏறணும்னா தவிக்குமா ஏன் அவ்வளவு உயரம் மேகங்களே ஒரு ரெண்டு மாடி ஏறி போய் ஆமா இப்ப எத்தனை மாடி ரெண்டு மாடி தான் வந்திருக்கணுமா இன்னும் அஞ்சு மாடி இருக்கா கொஞ்சம் ஏறி ஏறு மெதுவா அப்புறம் மூணாவது வந்தோம்னா கெஸ்ட் வாங்குதுடா எனக்கு கொஞ்சம் நேரம் இருப்பா எல்லாம் ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட பேசிக்குது மேகம் பேசுமான்னு கேட்கக்கூடாது அதனால திருவாசகத்தில் எல்லாம் பேசும் அதனால் இப்படி அந்த மின்னமெல்லாம் அந்த வானமான தங்கி மேகமெல்லாம் தங்கி தங்கி போமா அவ்வளவு பெரிய மாளிகை வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முளையே பொன் போன்ற நிறமுடைய மார்பகத்தை உடைய பெண்களே பொன்னூசல் ஆடாமோ அருமையான பாட்டு ஒரு அருமையான பாட்டு என்ன மணி என்ன நஞ்சமர் கண்டத்தன் அருமையா கழுத்துல அந்த விஷம் அண்டத்தவர்நாதன் மேலிருக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை சொன்னார்ல அந்த மேகங்கள் எல்லாம் ஏறும்னர் இப்ப அந்த மேகங்கள் எல்லாம் தோய்ந்து இருக்கும்னார் அப்படியே தங்கி இருக்குமா அல்ல மஞ்சுன்னா மேகம் மஞ்சு தோய் மாட மணி உத்தர கோசமங்கி அப்படிப்பட்ட அருமையான உத்தர கோசமங்கியில அம்சோரால் தன்னோடும் கூடி அம்சோரால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதமூரி கருணி செய்து பெருமான் எப்படி வந்து எந்தெந்த அடிவள் யாரன் தன் நினைச்சாலும் கூட தான் மட்டும் போக மாட்டான் தானும் தன் தையலுமாய் ஆண்டில் அணியும் தானும் தன் தையலுமாய் ஆண்டில் அணியும் இது இப்படி சொன்னாரா அப்படியே திருக்கழுத்துப்படியா சிந்தாந்த சாஸ்திரம் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் எந்தறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்தடிப்பர் ரெண்டாவது பாட்டா இருக்கும் இந்த உலகத்துல அம்மையப்பராக இருக்கிற பெருமான் தான் உலகத்துக்கெல்லாம் அம்மையப்பர் அடியவர்களுக்கு காட்சி தருகின்ற பொழுது எப்படி வருவான்னா அந்த அம்மையப்பராகவே வருவான் அப்பராகவே வருவார் சிவ சிவ அம்மையப்பர் அப்பரித்தே வந்தளிப்பர்னு நீங்க வந்துட்டீங்க இருந்தாரு பாவம் அதே போல மாலையில வந்துட்டாங்கன்னா அதனாலதான் அந்த முதுமைங்கிறது தொல்காப்பி இந்த பிறரால் இகழப்படுவதற்கு பல காரணம் உண்டு அதுல முதுமையும் காரணம் இது வரைக்கும் சொன்னதுக்கு நேர் மாறாது ஏன் கேட்டீங்கன்னா இப்ப சாதாரணமா இருக்கவங்கலாம் வந்தா வந்து சொல்ல மாட்டாங்க இவங்க ஏன் பாவம் இசைன காலத்துல வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நாலு பேர் சொல்லுவாங்க மருத்தம் விண்மையோடு யாப்புற வந்த இடிவரல் நான்கு தொல்காப்பியம் அதுல முதல்ல மூப்பு தான் சொல்லப்படுது எல்லாருக்கும் வருது ஆனா அது மட்டும் நிச்சயம் என்ன இப்ப எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஒரு முன்மை தான் வரப்படுறாங்க இன்னைக்கு இருக்கிற முன்மையாளர்களும் ஒரு காலத்து இளைஞர்களே எப்படின்னா அவ்வளவுதான் காலம் தானே அது காரணம் பல அங்க வந்தாங்கன்னா அறையில ஒரு ஒரு இருபது திருவாசமா சொல்லுவாங்க நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் அன்று ஆடும் மலர்ப்பாடும் மரவாங்கிற சொல்லுவாங்க எனக்கு முன்னாடி நாலஞ்சு மாசமா அவங்க வரனால மண்ணுவதில்லை வளர்கணம் பத்தர்கள் என்று அவர் சொன்ன மாதிரி அவருடைய அந்த ஆயுள் வளர்ந்து கொண்டே வரும் என்ன பார்த்தேன்